திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலூர் தனி திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் பவளத்தடவரை போலும் தின்தோள்களத்தோள் மிசையே பவளக்குழை தழைத்தாலொக்கும் பல்சடை அச்சடை மேர் மேற் கொழுந்தன்ன பைமுகனாக தொடும் பவளக்கண் பவளக்கண்வாலமதியந்தை சூடும் பனிமலரே முருகார் நறுமலரிண்டை தழுவி வண்டே முரலும் பெருகாரடை சடை கற்றையினாய் பிணிமேந்திருந்த இருகார் குரம்பை இது நானுடையதிது பிரிந்தார் தருவாய் எனக்கு நின் திருவடி கீழோர் தலைமறைவே மூவாவுருவத்த முக்கண் முதல்வ மீ கூறிடும்பை காவாயன கடை தூங்குமணியை கையாலமரர் நாவாயசைத்த ஒலியொலி மாறிய தில்லையப்பார் தீயாய் எரிந்து பொடியாய் கழிந்த திரிபுரமே பந்தித்த பாவங்கள் அம்மயிர் செய்தன இம்மை வந்து சந்தித்த பின்னை சமழ்ப்பதென்னே மரர் முன்னாள் முந்திச் செழுமலரிட்டு தடி வணங்கும் நந்திக்கு முந்துராட்செய்கிலாவிட்ட நன்னெஞ்சமே அந்திவட்டத்திளங்கண்ணியனாரமர் செஞ்சடையான் புந்திவட்டத்திடை புக்கு நின்றானையும் பொய் என்பனோ சந்திவட்டச் சடை கற்றை அலம்பச் சிறிதலர்ந்த நந்திவட்டத்தொடு கொன்றை வளாவிய நம்பனையே உன்மத்தகமலர் சூடி உலகந்தொழச்சுடலை பன்மத்தகம் கொண்டு பல்கடை தோறும் பலி திரிவான் என் மத்தகத்தே இரவும் பகலும் பிரிவரியான் தன்மத்தகத்தோர் இளம்பிறை சூடிய சங்கரனே அரைப்பாலுடுப்பன கோபண சின்னங்கள் ஐயமுணல் வரைப்பாவையை கொண்டதை குடி வாழ்க்கைக்கு வானிறைக்கும் இறைப்பா படுதலை ஏந்து கையாமறை தேடும் எந்த உரைப்பார் உரைப்பனவே செய்தியாலெங்கள் புத்தமனே துறக்கப்படாத உடலை துறந்து வெந்தூதுவரோ திறப்பன்னிறந்தால் இருவிசும்பேறுவன் ஏறி வந்து பிறப்பன் பிறந்தார் பிறையணிவார் சடை பிஞகன் பேர் மரப்பன் கொலோ எந்த நுள்ளம் கிடந்து மருகிடுமே வேரிவளாய விரை மலர் கொன்றை புனைந்தன கஞ்சேரிவளாய வெண் சிந்தை புகுந்தான் திருமுடிமேல் வாரிவளாயவரு புனர் கங்கை சடை மறிவாய் ஏரிவளாவி கிடந்தது போலும் இளம்பிறையே கண்ணெடும் காலம் வெதும்பி கருங்கடல் நீர் சுருங்கி பன்னெடும் காலம் மழைதான் மறுக்கினும் பஞ்சமுண்டென்று என்னொடும் சூழரும் மஞ்சள் நெஞ்சே இமையாத முக்கண் பொன்னெடும் குன்றமொன்றுண்டு கண்டீர் புகலிடத்தே மேலும் அறிந்திலன் நான் முகன் மேற்சென்று கீழிடந்து மாலும் அறிந்திலன் மாலுற்றதே வழிபாடு செய்யும் பாலன் மிசை சென்ற பாசம் விசிறிமறிந்த சிந்தை காலனறிந்தான் அரிதற்கரியான் கழலடியே திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவாரப் பதிகங்கள் நான்காம் திருமுறை முற்றும் திருச்சிற்றம்பலம்